மனதை கொண்டு அதை மாற்றட்டும் வத அலிகா வாஃபுலிமான் இந்த மூன்றாவது சொல்லப்படக்கூடிய உள்ளத்தில் மனதில் அதை தீமை என்று கருவது கருதுவதும் வெறுப்பதும் இது ஈமானின் மிக பலவீனமான அல்லது மிகவும் குறைந்த ஒரு அந்தஸ்தாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் இதை கூறியிருக்கின்றார் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அன்புக்குறுகளே இந்த ஹதீஸில் மிக அடிப்படையான ஒரு விஷயங்கள் இங்கு தெரிய சொல்லப்பட்டுள்ளது முன்கர் என்று சொல்லப்பட்டது இங்கு முன்கர் என்பது எதை கூறுவோம் என்றால் நபிசல்லா அலி செல்லம் எதை தடுத்தார்களோ அதை முன்கர் அதை தீமை என்று கூறுவோம் எதை செய்வதனால் மனிதன் தண்டனைக்குள்ளாவானோ அவனுக்கு பாவம் எழுதப்படுமோ அப்படிப்பட்ட விஷயத்திற்கு முன்கர் என்று இங்கு சொல்லப்படும் அதற்கு பிறகு இந்த ஹதீசில் சொல்லப்பட்ட ஃபல்யுக ஈரமோ பியதி முடிந்தால் அந்த தீமையை பார்க்கும் பொழுது அதை நீங்கள் தன்னுடைய கரத்தால் மாற்ற முயலுங்கள் முயற்சி செய்யுங்கள் இங்கு என்ன கூறவில்லை நீங்கள் அதை நிறுத்துங்கள் என்று சொல்ல சொல்லவில்லை மாறாக அதை மாற்றுங்கள் எப்படி அந்த தீமையை முடிந்தால் அதை நல்லதாக நீங்கள் மாற்றுங்கள் நம்முடைய அல்லாஹ் நமக்கு ஆற்றலை கொடுத்திருந்தால் என்றால் அதை கொண்டு நம்முடைய அத்தாரிட்டியோ அல்லது நம்முடைய கை பல பல பலனை கொண்டோ நாம் என்ன செய்ய அதை நிறுத்தலாம் கையை கொண்டதை நிறுத்தலாம் அதை நல்ல முறையில் சொல்லி அதை மாற்றலாம் இது எப்பொழுது செய்வது இது ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் கடமையாக இருக்கின்றது ஆனால் அந்த கடமை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு கொடுக்கப்பட்ட சக்தியோ அந்த அளவுக்கு தான் அவன் செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் ஒரு தீங்கை பார்க்கின்றான் அவன் முதலில் அவனுக்கு என்ன தெரிய வேண்டும் இது தீமை இது தவறு என்று அவனுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கல்வி இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இது தவறு என்று நினைத்து அவர்கள் நிறுத்த செல்வான் ஆனால் அது மறைக்கப்பட்ட சுண்ணாவாக இருக்கும் அவர் அந்த சுண்ணாவை உயிர்ப்பிருத்தக்கூடியவராக இருப்பார் ஆக ஒரு தீங்கு ஒரு தவறு என்று நாம் பார்க்கின்றோம் என்றால் அது முதலில் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீங்காக இருக்க வேண்டும் ஒரு தவறாக இருக்க வேண்டும் அல்லது மக்களுக்கிடையே அது ஒரு தவறு என்று கருதி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முதல் விஷயம் இது கல்வி இரண்டாவது அதை நிறுத்துவதற்கும் அதை மாற்றுவதற்கும் நம்முடைய நம்மிடம் ஆற்றல் இருக்க வேண்டும் கரத்தால் நம்மால் நிறுத்த முடியும் மாற்ற முடியும் என்றால் அதை நாம் மாற்ற வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய நாவை கொண்டவர்களுக்கு நல்ல முறையில் புரிய வைத்து அதை அந்த தீமையை நல்லதாக நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதையும் நம்மால் முடியவில்லை என்றால் அந்த நாம் கூறுவதனால் நான் போய் கையால் தடுப்பதனாலும் அல்லது நாவால் கூறுவதனாலும் இதைவிட பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று அவர் அறிந்தார் அங்கு அவர் அந்த தீமையை தடுக்கக்கூடாது இதனுடைய எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் மஸ்ஜித் நபவியில் ஒரு காட்டருவி சிறுநீரை கழித்தார் சஹாபாக்கள் அதை நிறுத்த சென்றார்கள் ஓடி செல்லும் பொழுது நபி சொல்லா இல்லை விட்டுடுங்க என்று கூறினார்கள் அங்கு அதற்கு பிறகு அந்த அந்த நபர் சிறுநீர் கழித்த பிறகு நபிசல்லாசன் அவரை அழைத்து இது பள்ளி வாசல் இங்கு தொழுகைக்காகவோ அல்லாவுடைய திக்கிற்காகவோ தஸ்பீவுக்காக தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது இதற்காக கட்டப்பட்டதல்ல என்று அவருக்கு நல்ல முறையில் கூறினார் இங்கு பாரு நபிசல்லா அலிஸ்லாம் இந்த ஹதீஸில் அவன் சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கும் பொழுது நிறுத்திவிட்டார்கள் அங்கு அவன் நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லலை ஏன்ப்பா செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலை அல்லது சாபாக்கில் போய் அடிங்க என்று கூட அல்லது தடுங்க என்று கூட விடலை மாறாக நிறுத்தினார்கள் எதற்கு ஒரு இடத்தில் அந்த சிறுநீர் சிந்துவதை அவர்கள் தடுத்தார்கள் என்றால் ஒட்டுமொத்த பள்ளிவாசலும் நஜீஸாக ஆகிறோம் அப்போ ஒரு தீமையை தடுக்க போய் பெரிய ஒரு விளைவோ அல்லது பெரிய ஒரு பாதிப்போ ஏற்படாததாக இருக்கும் பொழுது அங்கு நாம் தீமையை தடுக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் தீமையை தடுக்கும் பொழுது இந்த நபருக்கு அது தவறா என்று நாம் நினைக்க வேண்டும் என்றால் சில நேரத்தில் சில சலுகைகள் இருக்கும் ரமதானுடைய காலையில் காலை பொது பொழுதில் ஒருவர் சாப்பிடுகின்றார் உண்ணுகின்றார் பருகுகின்றார் என்றால் என்னங்க ரமதானில் போயிட்டு காலையில் சாப்பிட்றதா முஸ்லீம் வந்து இப்படியே என்று நாம் அது தவறு என்று நினைப்போம் இரண்டாவது கேட்டகரி மேவா அவருக்கு சலுகை கொடுக்கப்பட்டவராக இருக்கும் எப்படி நோய்வாய்ப்பட்டவராக இருக்கலாம் அல்லது பயணம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் ஆக இந்த இரண்டு நிலைமை நாம் அறிய வேண்டும் ஆக இந்த இவர் செய்கின்ற இவருடைய நிலைமை என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் என்ன செய்வோம் அந்த தீமையை தடுப்பதற்காக நாம் முன் வருவோம் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இந்த தீமை தடுப்பது என்பது தவறை நிறுத்துவது என்பது இது ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கடமையாக இருக்கின்றது அவர்களுடைய அந்தஸ்தின் அளவு அவர்களுடைய அந்தஸ்தின் அளவு அவர்களுடைய அந்தஸ்து இல்லை என்றால் அந்த இடத்தில் செல்லப்பட என்னால் என்னுடைய கையால் நான் நிறுத்த முடியாது அதை மாற்ற முடியாது என்றால் நான் என்னுடைய கையை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய நாவை கொண்டு நாம் இதை நிறுத்த முடியாது மாற்ற முடியாது என்று இருக்கும் பொழுது அந்த அங்கு நாம் அதை நாவை நாம் பயன்படுத்தக்கூடாது இல்லை இதையும் செய்ய முடியாது இரண்டையும் செய்ய முடியாதுன்னா கடைசியில் என்ன நாம் நினைக்க வேண்டும் நம்முடைய மனதில் அதை வெறுக்க வேண்டும் என்ன இது செய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே இவன் இதை இதிலிருந்து விலகிவிட்டாலே நல்லா இருக்குமே என்று நாம் கருத வேண்டும் இதுதான் ஈமானுடைய மிகவும் குறைந்த ஒரு மிகவும் பலவீனமான ஒரு பகுதி என்று நபிகள் நாயன் சொல்லா அரசு இதையும் இல்லை என்றார் இந்த விஷயம் நம் மனசில் வெறுப்பது என்ற இந்த எண்ணம் இல்லை என்றால் நாம் நம்முடைய ஈமானை தேடிக்கொள்ள வேண்டும் இதை விட குறைந்த ஈமானே இல்லை இதையும் இல்லை சரி அவனுக்கு அது நல்லது நான் எனக்கு அது கெட்டதாக இருக்கும் அது அவனுக்கு நல்லதாக இருக்கும் மக்களுக்கு தெரியாது தீங்கு அது அப்படியாவது போட்டு எனக்கு என்னங்க என்று நாம் இருக்கக்கூடாது முடிந்த நம்முடைய கல் கையால் நாம் அதை மாற்ற வேண்டும் மாற்றும் இல்லை என்றால் நம்முடைய நாவால் சொல்லி இதை ஏன் செய்கின்றீர்கள் இது மாற்றத்துக்கு முரணாக இருக்கின்றது அல்லது இது மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நாம் நல்ல முறையில் எத்தி வைக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை அதை வெறுக்க வேண்டும் அந்த அமலை அந்த செய்யக்கூடிய தீமையை நாம் வெறுக்க வேண்டும் இது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆக இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஈமான் என்பது மூன்று விஷயங்களையும் அடையும் ஈமான் என்பது வெறும் நாவால் கூறுவதும் மனதால் ஏற்றுக்கொள்வதும் அல்ல மாறாக செயல்முறையாக செய்யக்கூடியதும் ஈமான் ஒரு பகுதி நாவால் சொல்லுவதும் ஒரு ஈமான் ஒரு பகுதி மனதால் நினைப்பதும் மனதால் ஏற்றுக்கொள்வதும் ஈமானுடைய ஒரு பகுதி ஆக இந்த பகுதி இந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும் சிலர் என்ன கூறுவார்கள் ஈமான் என்பது செயலுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஈமான் என்பது நாவால் கூறுவதும் மனசால் நாம் ஏற்றுக்கொள்வது தான் ஈமான் என்று ஆனால் அஹ்லு சுன்னாவல் ஜமா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது அல் ஈமான் இக்ராரும் பில் லிசான் அமலும் பில் அர்கான் ஒ தஸ்தீக்கும் பில் ஜவா الإقرار باللسان وتصديق بالقلب وعمل بالجوارح يزيد بطاعة الرحمن وينقص بطاعة الشيطان ஈமான் என்பது என்னவென்றால் ஈமான் நாவால் ஏற்றுக்கொள்வது நாவால் மொழிவதும் மனதால் அதை ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய செயலால் நாம் அதை செய்வதும் யசீது பித்தாத்திர் ரஹ்மான் அல்லாஹ் ரஹ்மானுடைய ரஹ்மானை பின்ப ர- ரஹ்மானுடைய கட்டளையை பூர்த்தி செய்வதனால் இது அதிகரிக்கின்றது இது ஈமான் பிறகு ஷைத்தானை பின்பற்றுவதினால் இது குறைகின்றது இந்த விஷயங்கள் நாம் அறிய வேண்டும் ஆக நம்மால் ஒரு தவறு தவறை நாம் திருத்த முடியும் என்று இருக்கும் பொழுது நாம் அதை திருத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அந்த திருத்தக்கூடியவருடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் முதல் அவர் இது தீமை என்று அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது அவருக்கு ஏதாவது ஒரு சலுகை அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றதா என்று நாம் அதை அறிந்திருக்க வேண்டும் மூன்றாவது சிறிய தீங்கை தடுப்பது தடுக்க சென்று பெரிய ஒரு பிரச்சனைக்கு அங்கு ஏற்படுத்தக்கூடாது இதனுடைய எடுத்துக்காட்டு நான் நபி சொல்லா சொன்ன காலத்திலும் கூறினேன் அதே போல ஷேக் இஸ்லாம் பின் சைமி ரஹ்மாவுடைய காலத்திலும் அந்த தத்தாரிகள் குடித்து கொண்டு இருப்பார்கள் மாணவர்கள் கூறுவார்கள் இப்படி செய்யா ஏன் இவங்களை போய் தடுக்கலை இவங்க வந்து மதுவை அறிந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் தடுக்கலை என்று கூறும்போது இவங்கள் இந்த நிலையில் இருப்பது முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இவர்கள் முழித்து விட்டால் முஸ்லீம்களை கொலை செய்வார்கள் ஆக என்ன செய்தாங்க அங்கு என்பது அது எல்லாருக்கும் தெரியும் மது அது வந்து அருந்துவது என்று அனைத்து சமுதாயத்திற்கும் அது தீங்கு என்று தெரியும் அதைவிட பெரிய பிரச்சனை இங்கே கொலை ஆக அங்கு மௌனமாக அந்த விஷயத்தை அவர் இருந்தார் ஆக இப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு நாம் தீங்கை மற்றும் தீமையை நாம் தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் குறிப்பாக இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு இதுதான் குந்தும் ஹைரா உம்மத்தின் தமுரூன பில் நீங்கள் சிறந்த சமுதாயம் இந்த சிறந்த சமுதாயத்துடைய அடையாளம் என்ன என்ன தன்மைகள் தமுரூன் அபில் சத்தியத்தை நீங்கள் எத்தி வைக்கக்கூடியவர்கள் நல்லதை நல்லதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒ தன்ஹவுன் அனில் முன்கர் தவறு தீமை அநியாயத்திலிருந்து நீங்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் ஒத்து மீனும் நபில்லா எந்த நிலைமையில் இது செய்தீர்கள் ஈமானுடைய நிலைமையில் நீங்கள் செய்தீர்கள் ஆக இந்த விஷயத்தையும் அறிந்து அறிந்திருக்கும் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடியிருக்கும் கேட்கக்கூடியவருக்கும் நாம் பார்க்கக்கூடிய தவறோ அல்லது தீமையோ அதை நல்ல முறையை நாம் மக்களுக்கு புரிய வைத்து அதை மாற்றுவதற்காகவும் அதை நல்லதாக மாற்றுவதற்காகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது மஸ் முஸ்லீம்களுக்கு இடையும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கிடையும் சில நேரத்தில் அறியாதவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நாம் நல்ல முறையில் கூறினோம் என்றால் கண்டிப்பாக மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம் என்று நாம் கடுமையாக நாம் அவர்களை விமர்சனித்தோம் என்றால் கண்டிப்பாக அதை அவர்கள் நிராகரிப்பார்கள் ஆக இந்த மார்க்கம் என்பது ஹெக்குமாவை கொண்டு மிகவும் ஒரு விவேகத்துடன் நாம் செய்யக்கூடிய விஷயம் மிகவும் நுணுக்கமாக செய்யக்கூடிய விஷயம் இது நாம் சத்தியம் என்னிடம் இருக்கின்றது என்று நாம் கடுமையாக கூறினோம் என்றால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வந்து பலனை ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் நபிசுல்லா செல்லமுடைய நபிசுல்லா செல்லம் திருத்தார்கள் ஆனால் அவர்களுடைய தாவாவுடைய பணியின் முறை எப்படி இருந்தது ஆனால் நல்ல முறையில் அவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக இதை நாம் நனவு கொண்டு தீமை தவறுகளை நாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இந்த முறையை நாம் பயன்படுத்த வேண்டும் இது ஒவ்வொரு முஸ்லீம் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அளவு அவர்களுடைய எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வந்து அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் தாலா இந்த விஷயத்தை நல்ல முறையில் செய்வதற்கு நமக்கு தோஃபிக் செய்வானாக சுஹானக்குல்லாஹும் அபிஹம்திக்க வஷதல்லா இலாஹில்லான் தஸ்தபிருக்க வதூபு இல்லை